பொது திருப்பதிகம் பாவநாச திருக்குறுந்தொகை திருநாவுக்கரசு நாயனாரின் இருநூற்றி தொண்ணூறாவது திருப்பதிகம் இது திருச்சிமலம் பாவமும் பழி பற்றற வெண்டு வீராவில் அஞ்சு ஊகந்தாடும் அவன் கடல் பாவமும் படி பற்ற வெண்டு வீராவில் அஞ்சு ஊகந்தாடும் அவன் கடல் மேவராய் மிகவும் நினைந்துள்கோமில் காவலாளன் கலந்தருள் செய்யுமே மேவராய் மிகவும் நினைந்து உள்கூமில் காவலாளல் கலந்தருள் செய்யுமே கலந்தருள் செய்யுமே கலந்தருள் செய்யுமே ஏ கங்கை ஆடில் என் ஆடில் என் கங்கை ஆடில் என் காவிரி ஆடில் என் கொங்கு தன் குமரித்துறை ஆடில் எல் ஒங்கு மாகடல் ஓத நீர் ஆடில் ஒங்குமா கடல் ஓத நீராடில் எங்கும் ஈசம் என்னாதவர்க்கு இல்லையே நன ஏ பட்டராகில் என் சாத்திரம் கேட்கில் என் இட்டும் அட்டியும் ஈ தொழில் பூணில் என் எட்டும் ஒன்றும் இரண்டும் அறியில் என் இட்டம் ஈசன் என்னாதவர்க்கு இல்லையே ததரீன வேதம் வேள்விகள் செய்யில் என் நீதி நூல் பல நித்தல் பயிற்றில் என் ஓதி அங்கம் ஓர் ஆறும் உணரில் என் இதனை உள்குவார்க்கு அங்கு இல்லையே நான் நாரினா நான் காலை சென்று கலந்து நீர்மூகில் என் வேலை தோறும் விதிபடி நிற்கில் என் காலை சென்று கலந்து நீர்மூகில் என் வேலை தோறும் விதிபடி நிற்கில் என் விதிபடி நிற்கில் என் விதிபடி நிற்கில் என் ஆலை வேள்வி அடைந்தது வேட்கில் ஆலை வேள்வி அடைந்தது வேட்கில் ஏல ஈதல் என்பார் கந்தி இல்லையே ஆலை வேள்வி அடைந்து அது வேட்கில் ஏல ஈதல் என்பார் கந்தி இல்லையே காலம் நாடும் கலந்து திரியில் என் காணும் நாடும் கலந்து திரியில் என் ஈனம் இன்றி இருந்தவம் செய்யில் எல் இருந்தவம் செய்யில் எல் ஊனை உண்டல் ஒழிந்து வால் நோக்கில் எல் ஞானன் என்பார்க்கு அன்று ஆ ஹரி கூட வேடத்தராகி குழுவில் வாடி ஊனை வருத்தி திரியில் யா ஆடல் வேடத்தல் அம்பலக்கூத்தனை பாடலாளர்க்கு அல்லால் பயன் இல்லையே பயன் இல்லையே ஆடல் வேடத்தன் அம்பலக்கூத்தனை பாடலாளர்க்கு அல்லால் பயன் இல்லையே பயன் இல்லையே பயன் இல்லையே நன்று நோர்க்கில் என் பட்டினியாகில் என் குன்றம் ஏறி இருந்தவம் செய்யில் எல் ஏ நோக்கில் எல் பட்டினியாகில் எல் குன்றம் ஏறி இருந்தவம் செய்யில் எல் சென்று நீரில் குடித்து திரியில் எல் என்றும் ஈதல் என்பார்க்கு அன்று இல்லையே கோடி தீர்த்தம் கலந்து குளித்து அவை ஆடினாலும் அரனுக்கு அன்பு இல்லையே அரனுக்கு அன்பு இல்லையே கோடி தீர்த்தம் கலந்து குளித்து அவை ஆடினாலும் ஹரனுக்கு அன்பு இல்லையேல் ஓடும் நீரினை ஒட்டை குடத்து அட்டி மூடி வைத்திட்ட முர்கனோடு ஒக்குமே ஏ கோடி தீர்த்தம் கலந்து குளித்து அவை ஆடினாலும் ஹரனுக்கு அன்பு இல்லையேல் ஓடும் நீரினை ஒட்டை குடத்து அட்டி மூடி வைத்திட்ட முர்கனோடு ஒக்குமே முர்கனுக்குமே எங்கும் ஈசன் என்னாதவர்க்கு இல்லையே இட்டம் ஈசன் எல்லாதவர்க்கு இல்லையே ஈசனே உள்குவார்க்கு அன்று இல்லையே ஏல ஈசன் என்பார்க்கு அன்று இல்லையே ஞானம் என்பார்க்கு அன்று இல்லையே அம்பலக்கூத்தனே பாடலாளர்க்கு அல்லால் பயன் இல்லையே என்றும் ஈசன் என்பார்க்கு அன்றி இல்லையே ஏன மற்று நல்தவம் செய்து வருந்தில் எல் பொற்றை உற்று எடுத்தான் உடல் புக்குற பத்து நல்தவம் செய்து வருந்தில் என் பொற்றை உற்று எடுத்தான் உடல் புக்குற குற்ற நல் கூறையார் கடல் சேவடி தேனல் கூறைய கடல் சேவடி பற்றில்லாதவர்க்கு பயன் இல்லையே குத்தனல் கூறைய கடல் சேவடி பற்றில்லாதவர்க்கு பயன் இல்லையே பற்றில்லாதவர்க்கு பயன் இல்லையே பற்றில்லாதவர்க்கு பயன் இல்லையே பயன் இல்லையே பயன் இல்லையே பயன் இல்லையே ஆனா